வணக்கம் நற்றினியின் எட்நூத்தி தொண்ணூறாவது செய்தி சேவை அக்டோபர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழு ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் வைகை அணையிலிருந்து பாசனத்திற்கு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிட முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளாா் அரசு பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வு பயிற்சிக்கு பதிவு செய்வதற்கான கால அவகாசம் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது ரேசன் சர்க்கரை விலையேற்றத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் திமுக சார்பில் நவம்பர் ஆறாம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அக்கட்சியின் துணைத் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் பெண் விவசாய தொழிலாளர் சங்க இரண்டாவது மாநில மாநாடு புதுக்கோட்டையில் நடைபெற்றது செம்மரம் வெட்ட சென்றதாக கூறி திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த மூன்று கூலி தொழிலாளர்களை ஆந்திர மாநில போலீசார் கைது செய்துள்ளனர் திருவாரூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி மற்றும் ஐந்து அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் பிரான்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் புளோரன்ஸ் பார்லி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் சென்னை துறைமுகத்திலிருந்து வங்கதேசத்திற்கு சரக்கு கப்பல் சேவையை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கான்பூரிலிருந்து காணொலி காட்சியின் மூலம் தொடங்கி வைத்தாா் நாடு முழுவதும் பொறியியல் பட்டதாரிகளின் வேலையில்லா திண்டாட்டத்தை சமாளிக்க ஏதேனும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் மூன்று கட்டமாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடைபெறவுள்ளது திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி ஊர்வலம் விமான நிலைய ரன்வே வழியாக செல்வதற்காக நேற்று அவ்விமான நிலையம் ஐந்து மணி நேரம் மூடப்பட்டது ஆக்ராவில் தாக்கப்பட்டு அப்பல்லோ மருத்துவமனையில் டெல்லியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சுவிட்சர்லாந்து தம்பதியினரை சுற்றுலாத்துறை அமைச்சர் அல்போன்ஸ் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் அயல்நாட்டுச் செய்திகள் வடகொரியா அணு ஆயுதங்களை பயன்படுத்தினால் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என அமெரிக்கா மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்யாவின் தலையீடு இருந்ததா என்பதை விசாரிக்கும் சிறப்பு விசாரணை குழு முதல் குற்றச்சாட்டினை பதிவு செய்துள்ளது கேட்டலோனியாவின் சுதந்திர பிரகடனத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கேட்டலோனியா பாராளுமன்றத்தை கலைப்பதாக ஸ்பெயின் பிரதமர் மரியானோ ரஜோய் அறிவித்துள்ளார் மெக்சிகோ கடல் பகுதியில் ஒன்று புள்ளி ஏழு மெட்ரிக் டன் கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சீனாவில் சேதத்தை ஏற்படுத்தி வரும் ஸ்வாலா புயல் காரணமாக இந்தியாவிலும் வெள்ள அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக நாசா எச்சரித்துள்ளது வணிகச் செய்திகள் இந்த வருடம் ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் வரை ஏடிஎம் மையங்களின் எண்ணிக்கையை வங்கிகள் குறைத்துள்ளன மத்திய அரசின் டிஜிட்டல் பணவர்த்தனையை ஊக்குவிப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்திய ரயில்வே துறைக்கு எப்போதும் தண்டவாளத்தை அளிக்கும் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆப் இந்தியா நிறுவனத்தின் உற்பத்தி குறைந்துள்ள காரணத்தால் தற்போது ரயில்வே துறை வெளி நிறுவனங்களுக்கு டெண்டர் அறிவித்துள்ளது பொதுத்துறை நிறுவனங்களில் ஒன்றான இந்துஸ்தான் பிரீபேப் நிறுவனம் முற்றிலுமாக தனியார் வசமாகிறது அந்நிறுவனத்தின் அனைத்து பங்குகளையும் விற்கும் நடவடிக்கையை மத்திய அரசு துவக்கியுள்ளது மத்திய பிரதேசத்தில் உள்ள வைர சுரங்க உரிமையை பெற அதானி மற்றும் வேதாந்தா குழுமங்கள் இடையே கடும் போட்டி நிலவுகிறது விளையாட்டுச் செய்திகள் சென்னையில் நடைபெற்ற புரோ கபடி லீக் போட்டியில் பாட்னா பைரட்ஸ் அணி குஜராத் அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது நியூசிலாந்துக்கு எதிரான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி இன்று நடைபெறுகிறது பிரெஞ்ச் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகளில் அரையிறுதி போட்டிகளில் விளையாட இந்திய வீராங்கனை பி வி சிந்து தகுதி பெற்றுள்ளார் அடுத்த ஆண்டு ரஞ்சி கிரிக்கெட்டில் பங்கேற்கவும் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை நடத்தவும் புதுச்சேரி மாநிலத்துக்கு பிசிசிஐ அனுமதி வழங்கியுள்ளது திரைச்செய்திகள் கோல்மால் படங்களின் வரிசையில் நான்காம் பாகமாக தீபாவளிக்கு வெளியான படம் கோல்மால் அகைன் இப்படம் வசூலில் சாதனை படைத்து வருகிறது அஜித் நடிக்கும் அடுத்த படத்தையும் இயக்கும் வாய்ப்பு இயக்குநர் சிவாவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது நடிகை அமலாபால் தன்னுடைய பிறந்த நாளை எர்ணாகுளம் பகுதியில் உள்ள குழந்தைகளுடன் கேக் வெட்டி கொண்டாடியிருக்கிறார் மேலும் முப்பது ஏழை குழந்தைகளின் படிப்பு செலவையும் அவர் ஏற்றிருக்கிறார் இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்